மூங்கலில் குடைக்கடை தோட்டத்து பாவியுள் தங்கள் நீர் வாயினகன்று ஆம்பல் வாய் கும்பினகான் சங்கல் பொடிக்கூரை வண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போகின்றான் எங்களை முன்னமுழுப்புவான் வாயுவேகம் நங்காயழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குழு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடா